और எல்லாம் நிறைய பேர் வரதான் செய்வாங்க சொல்லதா செய்வாங்க நான் தான் ஆராய்ந்து ஆமாம் ஆமாம் இப்போ என்ன ஒரு கேள்வின்னா ஒரு விஷயத்துக்கு வரும் இப்போ சார் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வேத கருத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது வேதம் சொல்லும் கருத்தை சொல்பவர்களின் கருத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது வேத கருத்துக்கு முரண்படாத கருத்தை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க சொல்றீங்க ஆமா கரெக்ட் நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க சொல்ற வேத கருத்தும் அதுல ஒண்ணா இருந்துருச்சுன்னா தப்பா இருந்துருச்சுன்னா நான் உங்க கருத்தை நம்பி வந்து ஏமாந்து போயிட்டேன்னா ஆரம்பித்து சொல்லிட்டு அதை ரெண்டாயிரம் ஐநூறு வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க அதுவே தப்புன்னு அப்படின்னா நான் உங்களை நம்பி வந்து கடைசி ஏமாந்தவனா போயிடுவேன் முட்டாளா போயிடுவேன் அதுக்கு இப்ப என்ன சார் நிரூபணம் அதுக்கு தான் நம்ம ஒன்றாவது நிலை ஒன்றாவது நாளே சொல்லியிருக்கோம் இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அதையும் வெறும் நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் அதுக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோம் அந்த பதில் தெரிஞ்ச இந்த கேள்விக்கு வேலை இல்லைன்னா வேலை இல்லை என்ன சார் சொன்னீங்க அப்படின்னா வேதம் எந்த பலனை சொல்கிறதோ சொல்லப்பட்ட போதனைகள் எல்லாம் உண்மை என்று பார்க்க வைக்க என்ன ஞானம் வேண்டுமோ அப்படி சொல்லப்பட்ட பலனையும் சொல்லப்பட்ட ஞானத்தையும் நான் இந்த பிறவியிலேயே உன்னை அடைய வைக்க தயார் நீ தயார் என்றால் அப்படின்னு வேதம் சொல்லிடுச்சு நான் என்னெல்லாம் பேசினோ சாதனங்களாக என்னெல்லாம் பேசணும்னோ சாத்தியமாக அதை எல்லாம் உண்மை என்பதை நான் இந்த பிறவிலேயே உன்னை பார்க்க வைக்க தயாரிப்பா நீ தயாரா அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன வேணும் என்று சொல்லி பல பேரை பார்க்க வைத்துள்ளது அவர்கள்லாம் பார்த்ததுனால தான் சரண்டர் ஆனாங்க அவங்களும் ஒன்னே மாதிரி இருந்தவங்க தான் வால்மீகி சாதாரண ஆள் கிடையாது அவங்க உலகமாக திருடன் நம்பர் ஒன்று பிக்பாக்கெட்டு ரத்னாகரன் என்ற வாழ்க்கையை வாழும் பொழுது அவரும் இந்த கேள்வி தான் கேட்டாரு அவருக்கும் இந்த போதனை தான் நடந்தது போதனை ஆனது தான் சரண்டர் ஆனது சும்மா சரண்டர் ஆகலை பலனை பார்க்காம சரண்டர் ஆகல அப்படி இந்த நாட்டில் எத்தனையோ ஞானிகள்லாம் உண்மை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு சரண்டர் ஆனவங்க அவங்க இன்னைக்கு சொல்லும்போது நீ என்ன நினைச்சுக்கிட்ட அவங்களாம் பிறந்தும் போதே இவங்க இந்த கருத்துக்கு அடிமையா பிறந்தவங்க நீ நினைச்சுக்கிட்ட அப்படி கிடையாது உன்னை மாதிரியோ உன்னைக்கு மேலேயோ அடமெண்ட்டாக இருந்தவங்க பிடிவாதக்காரர்களாக இருக்காமல் இருந்தவர்கள் சோதிக்க விரும்பியவர்கள் சோதித்தார்கள் ஒத்துக்கிட்டாங்க அவங்க சொல்றாங்க அப்பா நானும் உன்னை மாதிரி சோதிச்சவன் தான் நீயும் இதை ஒத்துக்கதான் போற தயவு செஞ்சு இதுலயே இந்த ட்ராக்லயே வந்துடுவோன்னு அவங்க உன்கிட்ட கெஞ்சுறாங்க இப்படி ஒத்துக்க தேவையில்ல திரும்ப சந்தேகப்படுற என்ன பண்றது உன்னுடைய சந்தேகப்படுதலே நம்ம வந்து குறை சொல்லலை நீ சந்தேகப்படு ஆனா தயவு செஞ்சு இந்த ட்ராக்குள்ள வா இந்த ட்ராக்குள்ள முயற்சி பண்ணு வாழ்ந்து பாரு இந்த சந்தேகம் நிவர்த்தி ஆகும் வேறு வழி கிடையாது இந்த பிறவையே நிவர்த்தி ஆகும் நீ மரணத்துக்கு அப்புறம் பார்ப்ப அப்படின்னு சொன்னாதான் நீ பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதி பேர் என்ன சொல்றாங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையோ இல்லையா இருக்குண்டா நீ ஒத்துக்குறியோ இல்லையோ நீ பாரு செத்த பிறகு உன்னை தூக்கி நரகத்துல போட்ட பிறகு நீ கதறுவ அப்படின்னு சொல்றாங்க நாம என்ன சொல்றோம்னா இப்பவே நீ பாப்பப்பா இப்பவே நீ மரணத்துக்கு முன்னாடி பார்ப்ப மரணம் முறைக்கும் கூட நான் தள்ளி வைக்கல நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு சீக்கிரமா பார்ப்ப நீ டெஸ்ட் பண்ணு பண்ணி பார்த்துட்டு பலன் தரலன்னா கேள்வி கேள்வி பலன் கிடைக்கலன்னா நீ என்ன சிலுவையில் அடி என்னை தூக்கில் போடு என்ன நீ உனக்கு காரணம் வச்சுக்க அடிமையா வச்சுக்கோ அவ்வளோ இந்த அக்ரிமெண்ட்டோட தான் முன்னோர்கள் ஆர்கியூ பண்ணி இருந்திருக்கிறாங்க அதையும் நம்ம இந்த ஏழாவது சாப்டர் ஆர்கியூமெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம் இந்த ஞானிகள் விவாதம் பண்ணும்போது இந்த ஆர்கியூமெண்ட்டோட தான் பேசியிருக்காங்க ஈவன் செத்து போகிறது கொலை பண்ணுறதை ஒத்துக்கிறது கூட ஈஸி வாழ்க்கை பூரா அடிமையா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறது தான் கஷ்டம் கரெக்ட் நான் வந்து இந்த ஆர்குமெண்ட் உனக்கும் எனக்கும் பண்ணுவோம் நீ வாழ்ந்து பாரு இந்த கருத்து பலன் கொடுக்கலன்னு தோத்து போயிட்டா என்னை கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்றது கூட ஈஸி அதை விட கஷ்டம் அது உண்மையா இல்லைன்னா நான் உனக்கு வாழ்க்கை பூரா அடிமையா இருக்கேன் என்னுடைய கருத்தை விட்டுருவேன் உன்னுடைய கருத்தை நான் சரின்னு ஒத்துப்பேன் அது மட்டும் இல்லை உனக்கு வீடு கூட்டுவேன் துணி துவைச்சு போடுவோம் உனக்கு நான் கொத்தடிமையா இருக்கிறேன் என்னுடைய குடும்பமே உனக்கு கொத்தடிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றது இருக்குங்களே சாகுற வரைக்கும் தற்கொலை கூட பண்ணிக்க மாட்டோம் சாகுற வரைக்கும் உனக்கு அடிமையா இருக்கு நீ என்னெல்லாம் சொன்னா நான் கேட்கறேன்னு சொல்றது இருக்குங்களே சாகிறத விட கஷ்டம் அதுக்கே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படி அடிமையா ஆயிருக்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது சோ அப்படின்னா என்ன இந்த கருத்து எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது உண்மை சம்பவங்கள்லாம் நடந்தது நானும் சொல்றேன் நானும் இன்னைக்கு தயாராக இருக்கேன் இந்த உலகத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும் இந்த பேச்சை தவறுன்னு என்கிட்ட நிரூபிக்கிட்டும் நான் அவனுக்கு அடிமையாக தயார் அதனால அப்படி ஒரு நிலை கிடையாது வேத கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் எல்லாம் தவறான கருத்துக்களே சந்தேகமே கிடையாது என்ன ஆமாம் ரெண்டு காரணத்தினால் ஒன்று இந்த கேள்வி என்னன்னா கேள்வி காதல் அப்படி அடிமையா இருந்திருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க என்ன காரணத்துக்காக அடிமையா இருக்காங்க அப்படின்னா அது உண்மைதான் நியாயமான கேள்வி என்னன்னு ரெண்டு இந்த நாட்டுக்குள்ளேயே இந்த பண்பாடு கட்டமைப்புக்குள்ளேயே வேத கருத்தை ஏற்காதவர்கள் இருந்தார்கள் மாற்று கருத்துடன் வாழ்ந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த வேத கருத்துடன் வாழ்ந்தவர்களுக்கும் ஆர்குமெண்ட்ஸ் விவாதங்கள் நடந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய பண்பாடு மிக மிக சூக்மமான விஸ்தரிப்பை உடைய கட்டமைப்பு என்னன்னா இந்த பண்பாடு வேத கருத்தை பண்பாடுங்கிறது வேத ஞானத்துக்கு கொண்டு வரத்துக்காக விரிக்கப்பட்ட வலை கட்டமைப்பு தான் ஆனா அந்த பண்பாடு இருக்குங்களே அது நம்ம அரசியல் சட்டங்களை போல குறுகிய கட்டமைப்பா இல்லை அது வந்து மிக பரந்த கண்ணோட்டத்தை உடையதாக இருக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இந்த பண்பாடு வேத ஞானத்தை அடைவதற்காக ஒருவனை பண்படுத்துவதற்காக விரிக்கப்பட்ட வலை கட்டமைப்பு ஆனால் வேத ஞானத்திற்கு எதிரானவர்களையும் அது ஜீரணிக்கிறது தனக்குள்ளே பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறது இதுதான் அந்த பண்பாடுங்கிற மிஷினுடைய சிறப்பு வேத ஞானம் இல்லாதவர்களையும் பிடிச்சு வச்சுக்க நீ போயிடாத என்ன விட்டுன்னு எலிப்பூரி கட்ட மாதிரி அது பிடிச்சி பிடிச்சி வச்சுக்குது எல்லாரையும் ஏன் பிடிச்சி வைக்கிதுன்னா என்னைக்காவது ஒரு நாள் இவன் மாற மாட்டான எனக்கு எதிராக பேசினா கூட இவன் எனக்குள்ள இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு உண்மையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை எதிர்த்து பேசினாலும் இவன் என்னை விட்டு வெளியே போக வேண்டாம் அப்படிங்கிறது இந்த பண்பாடு அதனால இந்த வேத பண்பாட்டுக்கு உள்ள வேத ஞானத்தை ஏற்றவர்னு ஒரு குரூப்பும் வேத ஞானத்தை ஏற்காதவர்கள்னு பல குரூப் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பாரத பண்பாடு இது ரொம்ப ஆச்சரியம் இது இது உலகத்துல யாராலையுமே கற்பனை பண்ண முடியாது இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸையும் இந்த பண்பாடு தான் முன்வைக்குது ஆர்குமெண்ட் பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு பண்பாடு முன்வைக்குது அப்போ ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்குமெண்ட்டுங்கிற பொறிக்கட்டையில் சிக்கி இந்த வேத பண்பாட்டை ஏற்காதவர்கள் வேத பண்பாட்டை ஏற்றுக்கிட்டாங்க வேத ஞானத்தை ஏற்காதவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்குமெண்ட்ல தோற்கும் பொழுது ஆர்குமெண்ட்ல தோத்து போயிடுறாங்க வேத ஞானிகளுக்கும் வேத ஞானத்தை ஏற்காதவர்களுக்கும் இடையில ஆர்குமெண்ட் நடக்கும்போது இந்த வேத பண்பாட்டு வேத ஞானத்தை ஏற்காதவர்கள் அவர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க இயற்கையாக வந்து இவங்கள்ட்ட அடிமையாகிறாங்க யார்கிட்ட வேத ஞானத்தை உடையவர்கள்ட்ட அடிமையாயிடுறாங்க இந்த ஒப்பந்தப்படி அடிமையாயிடுறாங்க அப்புறம் இந்த மார்க்கத்துக்கு வந்துடும் அப்படி வேத ஆமா வேத பண்பாட்டை ஏற்ற ஏற்றவர்கள் வேத ஞானத்தை ஏற்காதவர்கள் வேத ஞானத்தை ஏற்காதவர்கள் வேத ஞானத்தை ஏற்காதவர்கள் அடிமையாகிறாங்க வேற வழி இல்லை அந்த ஆர்குமெண்ட்ல தோத்து போய் அடிமையாயிடும் ஆமா இல்ல இல்ல இல்ல இல்ல கிடையாது வேற பண்பாட்டை ஏற்றவர்கள் அதுக்குள்ள பார்த்தா பல டீப்பர் பல பேர் டீச்சர்ஸ் பொசிஷன்லாம் இருக்காங்க வேத பண்பாட்டை ஏற்றாச்சு வேத ஞானத்தை ஏற்க முடியல ஆனா அதுல பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா மகாவீரர் புத்தர் இந்த மாதிரி இருக்கிறவங்கள சாதாரண நாள் கிடையாது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமான பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் இவங்கள வேத ஞானத்தை ஏற்கல மகாவீரர் வேத ஞானத்தை ஏற்கலங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஆனா புத்தர் வந்து டிக்ளேர் பண்ணல ஏற்றுக்கிட்டதாகவும் சொல்லல ஏற்கலன்னு சொல்லல அவர் என்னை பொறுத்தளவு அவர் ஏற்றுக்கொண்டார் புல் அப்படின்னு தான் தோன்றுறது ஏன்னா அவர்களுடைய போதனை கட்டமைப்பெல்லாம் பார்த்தா அவர் போதனையை வந்து இந்த ஞானத்துக்கு சாதனமாக டிசைன் பண்ணியிருக்காரு ஆனால் வேத ஞான சாதனம்னு சொல்லலை அவர் ஆனால் அவர் சொல்லாததுக்கு காரணமும் எனக்கு தெரியுது எனக்கு என்னை பொறுத்தவரை அது சரி இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு சர்ச்சை பண்ண நேரம் இல்லை அது பெரிய டாபிக் அது நாள் கணக்கில் மாத கணக்கில் கூட எழுதிட்டு போயிட்டாங்க அது விட்டுருவோம் என்னை பொறுத்தளவுல எனக்கு கையில் இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு பார்த்தா அவர் வந்து வேத ஞானத்திற்கு சாதனமாகவே அந்த போதனைகளை செய்துள்ளார் மகாவீரர் வந்து வேத ஞானத்தை நாம் ஏற்கவில்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஆனாலும் கூட அவர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணியிருந்தா தோத்து போயிருப்பார் அவர் ஆர்குமெண்ட்டுக்கு வரல பட் அவர் சொன்ன என்ன மாதிரி கருத்து எல்லாத்துக்கும் நிறைய கற்றுக்கிறது ஆமாம் அவர் என்ன பொதுவாக மனித குணம் மனித நல்ல குணத்தோட வாழ நல்லவனா இருன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்ம பொள்ளாச்சிக்காரர் சொல்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை டிசைன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டார் அவர் என்னன்னா ஆத்மான்னா இந்த பாடி அளவுக்கு ஆத்மா இருக்கு இந்த பாடி எறும்புக்கு இந்த எறும்பு சைஸ் தான் ஆத்மா யானைக்கு யானை சைஸ் ஆத்மா மனுஷனுக்கு மனுஷ சைஸ் ஆத்மா இந்த மாதிரி ஒரு கருத்து இதெல்லாம் கடைசியாக பார்த்தா இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும் அவர் ஆர்குமெண்ட் வரல <laughs> இதெல்லாம் உடம்பு செத்து ஆத்மா செத்து போயிடுது அப்படி அப்படின்ட்டு ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்திருந்தா முடிஞ்சு போயிருப்பாரு அவர் வர தயார் இல்லாமல் இருந்தார் அவர் வாழறதுக்கு ஆசைப்பட்டார் அதனால என்னன்னா இன்னைக்கு அந்த கருத்தும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த ஆசையினுடைய பிரதிபலிப்பா பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப ரொம்ப கருணை இரக்கம் இதெல்லாம் உள்ளவங்க இதில் என்ன ஒரு பெரிய இதுதான் அந்த கருணை அன்பு இறக்கம்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு ரொம்ப எதையுமே வந்து அளவோட பயன்படுத்தினா போதும் கருணை அன்பு இறக்கம்லாம் கூட அளவோட பயன்படுத்தினா போதும் இவங்க என்னன்னா அதையே விட்டுடுறாங்க எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க தன்னையே வருத்திக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க இது வந்து வேதம் ஒத்துக்கிறது இல்லை இந்த ஒருத்தன் வந்து அன்பு கருணை பேர்ல தன்னை தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்க கூடாது நன்மை செய்யணும் மற்றவங்களுக்கு ஆனால் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு உன்னை அழிச்சுக்கிட்டு நீ வந்து நல்லது செய்யறதுன்னு சொன்னால் இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் நல்லது கிடையாது அப்படி பண்ணாத நீ அதுதான் நேற்று ஒரு கேள்வி கேட்டீங்க கடைசியாக வகுப்பு முடிஞ்சதும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் இப்போ நான் எறும்பை கொள்ள வேண்டியிருக்கு பூஜை கொள்ள வேண்டியிருக்கு ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணியிருக்கேன் ஸோ எறும்பை கொள்ள வேண்டியிருக்கு கரப்பாம்பூச்சியை கொள்ள வேண்டியிருக்கு கொசு அடிக்க வேண்டியிருக்கு வீடு கட்டணும்னா செடி கொடிகளை பிடிக்கிட்டு தான் கட்ட வேண்டியிருக்குன்னா பண்ணு தயவு செஞ்சு பண்ணு அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஜீவராசிகள் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிட்டு போ இல்லை இல்லை பண்ண மாட்டேன் இந்த ஜெயின்ஸ் சாதாரண ஜெயின்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லை ஜெயின் துறவிகள் ஜெயின் துறவிகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க வந்து எந்த உயிரையும் தொல்லை பண்றது இல்லை அப்படின்னு முடிவோட வாடுறாங்க அதனால பேசும்போது பார்த்தீங்கன்னா வாயில துணி கட்டிட்டு பேசுவாங்க ஏன்னா இந்த கிருமியை உடம்பு விட்டு போயிடக்கூடாது அப்புறம் அது அனாதையாக போயிடும் அதுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் போயிடும் என் உடம்புலேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நடக்கும்பொழுது அது போல தான் நடக்கும்பொழுது பார்த்தா பகலில் மட்டும்தான் நடப்பாங்க நடந்து தான் எந்த ஊருக்கும் போவாங்க பஸ்ஸில் ட்ரெ ட்ரெயினில் போக மாட்டாங்க ஏன்னா அந்த பஸ் போகிற வழியில் ஏதாவது ஒரு இருந்திருந்து அடிபட்டுருவாங்க அடிபட்டு செத்து போயிடும் அது வரக்கூடாது நடந்து தான் போவாங்க நடந்து போதும் கரை கரையை கூட்டிட்டு தான் நடப்பாங்க ஜெயின் துறவிகள்லாம் ரொம்ப குப்பை இருந்தால் கூட்டிட்டு நடப்பாங்க ரொம்ப கிளீன் தார் ரோடுன்னா சில நேரம் கூட்டாமல் கூட நடக்கிறாங்க கிளீன் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப எந்த விதத்துலையும் அப்புறம் முடியை வந்து கத்தி போட்டு ஷேவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கத்தி போடும்போது ஏதாவது உயிர்களுக்கு ஹர்ட் ஆகிடுமாமா அதனால ஒன்று ஒன்றா தான் பிடிங்க எடுப்பாங்க இதெல்லாம் ரொம்ப சித்திரவதை இதெல்லாம் அனாவசியம் அந்த அளவுக்கு உடம்பு பூரா முடிய ஒன்று ஒன்றா பிடிங்க எடுக்கிறாங்க தலைமுறை கிளீன் ஷேவாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் இத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படி ஷேவ் பண்ணணும்னு இருக்கு அதை வந்து ஷேவ் தான் முடிய பிடிங்கி தான் எடுத்து ஷேவ் பண்ணணும் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான இதை ஃபாலோ பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து தேவை கிடையாது அப்புறம் உயிர்கள் கஷ்டப்படக்கூடாது இவனை இவனே சித்திரம் பண்ணிக்கிறதுனா என்ன முடிய எத்தனை முடி பிடிங்கி எடுக்கிறதுனா என்ன சாதாரண ஆனால் இப்போ நம்ம ஆர்குமெண்ட்டாக அவங்க பிளேம் பண்ணுறாங்க ஜெயின்ஸ் நீ என்ன எப்படி பேசுகிற எங்கள் ஜெயின் துறவியெல்லாம் நீங்கள் இப்படி குறைச்சி பேசக்கூடாது அவங்களாம் கருணையினுடைய எக்ஸ்ட்ரீம் மாடலாக வாழ்ந்து கட்டுறாங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கரெக்ட் ஓகே இந்த ஆர்குமெண்ட்ல இன்னொரு நியாயம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டை சமுதாயம் வந்து பத்து சதவீதம் கடைபிடிக்கணும்னா ஒரு நல்ல விஷயத்த யாராவது ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் வாழ்ந்து காட்டணும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாழ்ந்து காட்டணும் அப்பதான் வந்து இவங்க பத்து சதவீதம் அஞ்சு சதவீதமாக கடைபிடிப்பாங்க ஸோ அவங்க ஆர்குமெண்ட் அது நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்தாதான் அவங்க அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க நீ மற்றவங்களை கடைபிடிக்க வைக்கிறதுக்காக நீ ஏப்பா வளர இந்த இடத்துல தான் வேதம் மேல அடுத்த ஆர்குமெண்ட்டை கொடுக்குது மற்றவங்களை நல்லவங்களை ஆக்கிறதுக்காக நீ ஒன்றும் வாழ வேண்டாம் உலகத்தை திருத்தத்துக்காக நீ உன்னை டிசைன் பண்ணாத தயவு செய்து நீ நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை நீ வாழும் நேர்மையான முறையில் அறிவுக்கு பொறுப்பு இல்லாத முறையில் நீ வாழ்க்கை நடத்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு உன்னால யாருக்கா நன்மை செய்ய முடியும்னா செய்ய இல்லையா விட்டுட்டு தப்பே கிடையாது உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக நீ வாழாத உனக்கு நன்மை செய்யறதுக்காக வாழ் உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக நீ வாழ்ந்து உனக்கு நீ துரோகம் விளைச்சிட்டீங்கன்னா அந்த துரோகம் உலகத்துக்கு ஒரு துரோகம் ஏன்னா பல பேர் அந்த துரோகத்தை பிடிச்சுப்பான் அப்புறம் அதை பிடிச்சுக்கிட்டு யாராவது வாழ ஆரம்பிச்சாங்கன்னா அது உலகத்து உலகத்துக்கு நாளைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு போயிடும் தயவு செய்து அந்த மெத்தடை கடைபிடிக்காதே அப்படிங்கிறது வேதம் இதில் என்னன்னா இந்த ஆர்குமெண்ட் தான் நானும் வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் ஜெயின இல்லை ஆனால் இந்த விஷயங்களோட தான் நான் முன்னாடி ஒரு சமுதாய வாழ்க்கையில் இருந்தேன் பொது நல வாழ்க்கையில் இருந்தேன் அப்போ ஒரு சாமியார்கிட்ட நான் ரிஷிகேஷ்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தார் அவருக்கும் எனக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் வந்துருச்சு அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நாள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ அவரோட ஒரு பல நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை முன் வச்சார் எனக்கு இந்த மோட்சம் இந்த விஷயத்தில் நாட்டம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அவர் வந்து இதுக்கு ஈடுபடுத்துறதுக்கு என்ன அதிகமாக முயற்சி செய்வார் அதிகமாக ஈடுபடுத்துறதுக்கு முயற்சி செய்வார் அப்போ நான் வந்து பல நேரம் தப்பிச்சு போயிடுவேன் சமுதாய வேலைகளையும் போயிடுவேன் அப்போ அவரு ஏ ஏன் நீ வரல அப்படிப்பார் எனக்கு வந்து நான் எனக்கு இதில் ஆசை இருக்குது ஆனால் நான் வந்து எனக்கு அதை விட ஆசை நாட்டுப்பற்று நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் இந்த ஹிந்து பண்பாட்டை காப்பாற்றணும் மக்கள் நல்ல விதமாக உழைக்கணும் ஹிந்து பண்பாட்டை காப்பாற்றணுங்கிறது கூட என்னென்னா நான் புரிஞ்சுக்கிட்ட வரை வரைக்கும் இந்த ஹிந்து பண்பாடுங்கிறது உலகத்துக்கே நன்மை செய்யும் இதுதான் உலகத்துக்கு இன்றைக்கி நல்ல விஷயத்த போதிச்சுட்டு இருக்கு அதனால் அதை காப்பாற்றணும் இந்த மக்களை நல்லபடியாக காப்பாற்றணும் அந்த சௌகரியமாக வாழணும் அவங்கள வாழ வைக்கணும் அதுக்கு நான் என் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுறேன் அதுக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல என்ன அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்தியா நல்லா இருக்கணும் இந்தியர்கள் நல்லா இருக்கணும் இதுதான் சார் என் வாழ்க்கை லட்சியம் அப்பா அவர் பதில் ஆர்குமெண்ட் வச்சார் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் நான் உடனே எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு போயிட்டேன் என்ன ஆர்குமெண்ட் தெரியல அவருடைய ஆர்குமெண்ட் இதுதான் வேதம் எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குதுங்கிறது சாதாரணம் கிடையாது இது பார்வையே ரொம்ப ரொம்ப சூட்சமான பார்வை ஒரே கேள்வி கேட்டார் ஒரே விளக்கத்தை கொடுத்தாரு அவ்வளோதான் ஏய் இங்கே பாரு நீ வந்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தியா உனக்கு நல்லது செய்தியா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது அல்லது உன்னை கஷ்டப்படுத்துறியா நாட்டு மக்களை கஷ்டப்படுத்துறியாங்கிறது மேட்ரு கிடையாது அல்லது மற்றவர்களை கஷ்டப்படுத்துறியாங்கிறது மேட்ரு கிடையாது நீ இப்போ உன்னை அடிச்சுக்கிற அதுக்கு பேர் தியாகம்னு சொல்ற உன்னை தொல்லை பண்ணிக்கிற உன்னை டார்ச்சர் பண்ற இந்த காரியங்களை செய்யறதுக்காக அப்படின்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் மீனிங் என்னன்னா நீ டார்ச்சரை அங்கீகரிச்சிட்ட அது உன்னையா அடுத்தவங்களேங்கிறத விடு அப்புறம் பார்த்துக்கலாம் டார்ச்சர் பண்ணலாம் கஷ்டப்படுத்தலாம் அழிக்கலாம் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிட்ட கரெக்ட் ஆனா நீ சொல்ற ஒன்னு ரைட்டு நான் ஒத்துக்கிறேன் ஒன்ன நீ அழிச்சுக்கிற ஓகே ஆனா நீ அழித்தலை கஷ்டப்படுத்துதலை தொல்லை செய்தலை நீ அங்கீகரிச்சுட்ட இப்போ உங்ககிட்ட அங்கீகரிச்சிருக்கிற அதை மற்றவங்கள்ட்ட அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குது தன்னைத்தானே யார் டார்ச்சர் பண்ணிக்க தயாரோ இவன் மற்றவங்களை டார்ச்சர் பண்றதுக்கு சுலபமாக மாறிடுவா இதில் கஷ்டமே கிடையாது ரெண்டும் ஒன்று தான் நீ அதனால் ரொம்ப டேஞ்சரான பொசிஷனில் இருக்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு உரிமை எடுக்கிறவன் மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுறான் நான் சொல்கிறேன் இன்றைக்கே டார்ச்சர் பண்ணுறான் அட்லீஸ்ட் நாளைக்கு பண்ண தயாராக இருப்பான்னு தான் நான் உன்ட்ட ஆர்குமெண்ட் வைக்கிறேன் இது நல்ல ட்ரக் கிடையாது இது சேஃப்டியான ட்ரக் கிடையாது இது நியாயமும் கிடையாதுன்னா அவ்வளோதான் முதல்ல நீ உன்ன சௌகரியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணு அப்பதான் நீ சௌகரியம்னா உனக்கு என்னன்னு தெரியும் அப்பதான் உன்னால மற்றவங்களை சௌகரியமா வச்சுக்க முடியும் உன்னையே சௌகரியமா வச்சுக்க தெரியாதவனால மற்றவங்களை சௌகரியமா வச்சுக்க முடியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அவங்களுக்கு நல்லது பண்ற அப்படின்ட்டு கிடையாது உனக்கே நல்லது பண்ணிக்க தெரியல நீ எங்க போய் மற்றவனுக்கு நல்லது பண்ண போற அது உனக்கு தெரியாது ஏன்னா நீ அந்த நல்லது எதுங்கிற டாபிக்ல நீ எக்ஸ்பர்ட் கிடையாது நீ எதையோ நினைச்சிட்டு இருக்க நல்லது நல்லதுன்னு அதெல்லாம் கிடையாது சார் நீ எக்ஸ்பர்ட் எதுலன்னா டார்ச்சர் பண்ணுறதுல தான் நீ எக்ஸ்பர்ட் ஏன்னா நீ அதை உங்ககிட்ட செஞ்சு பார்த்துருக்க உனக்கு அதில் தான் ஸ்கில் இருக்குது நீ சமுதாயத்துக்கு டார்ச்சர் தான் பண்ண முடியுமே தவிர நல்லது பண்ண முடியாது எவ்வளோ தான் பேச்சு அப்படின்னா முடிச்சு அடுத்த நாளே நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது நியாயம்னா இந்த ஆர்குமெண்ட்டை என்னால் ஜெயிக்க முடியல இவர் இவருக்கு பதில் சொல்றதுக்கு நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் இவர் இவர் எப்படி ஜெயிக்கிறது என்னால பாயிண்டை கண்டுபிடிக்க முடியல இப்போ அவர் ஜெயிச்சுட்டாரு விட்டுரு பேச்சு விட்டுரு நான் தோத்து போயிட்டேன் சார் டிக்கெட் எடுத்து ரிஷிகேஷ்க்கு அவ்வளோதான் போயிடுச்சு ஏன்னா நம்மளை உண்மையிலே நம்மளை கஷ்டப்படுத்திட்டு தான் சமுதாய வேலை செய்ய முடியுது தூக்கம் போச்சு சாப்பாடு போச்சு எல்லாம் போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு அப்போ அது நிச்சயமாக என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் செய்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது இது நியாயம் கிடையாது ஏன்னா நாளைக்கு நான் ஒரு வேளை ஹிட்லர் ஆனோம்னா என்ன மாதிரி ஒரு பேரழிவுக்காரன் இந்த உலகத்துக்கு யாரும் கிடையாது இது என்னால் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்க வேண்டாம் இவர் சொல்கிறபடி நான் போயிடுறேன் இதுதான் அப்போது ஒருத்தன் தன்னைத்தானே டார்ச்சர் பண்ணிக்க கூடாது மற்றவர்களுக்காக கூட கஷ்டப்படுத்திக்க கூடாது ஆனால் பல ஞானிகள் பார்த்துருக்கிறேன் இப்போ இன்னொரு கேள்வி வருது பல ஞானிகள் தன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்களே உலக நன்மைக்காக அதை நான் பார்க்குறேன் உதாரணமாக தத்தீச்சி மகாபாரதத்தில் வருது இந்த சம்பவம் ஞாபகம் வரலன்னாலும் இப்போ விளக்கிறதுக்கு நேரம் இல்லை அதாவது ஒரு யுத்தம் வருது யுத்தத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் இடையில ஒரு யுத்தம் வருது அப்போ இந்த நல்ல சக்திகள் வந்து இந்த கெட்ட சக்திகளை அழிக்கிறது கெட்டவர்களை அழிக்கிறது முயற்சி பண்ணி பண்ணி தோத்து போயிடலாம் அவங்கள்ட்ட கெட்ட சக்திகள்கிட்ட மிகப்பெரிய வெப்பன்ஸ் ஆயுதங்கள் இருக்கு அந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை இந்த நல்லவர்களுடைய ஆயுதங்களால ஜெயிக்க முடியல இப்போ என்னன்னா திரும்ப திரும்ப தோத்து போயிட்டு இருக்கிறாங்க உலகத்துல கெட்ட சக்திகள் தலைவிரிச்சாடுது இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நல்லவர்கள்லாம் போய் இந்திரன்கிட்ட போய் முறையிடுறாங்க பிரார்த்தனை பண்றாங்க நாங்க எங்க சக்திக்கு முயற்சி பண்ணிட்டோம் கெட்டவர்களை அழிக்க முடியல எங்களுக்கு ஆயுத பலம் இல்லை நீங்கள் தான் பவர்ஃபுல்லான ஆயுதம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ இந்திரன் சொல்கிறாரு அந்த ததீச்சின்னு சொல்லிட்டு ஒரு முடிவர் இருக்கிறாரு ததீச்சி அவர் வந்து அவர் வீட்டில் தவத்தில் இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவர்கிட்ட போய் அவருடைய எலும்பு வேணும்னு கேளுங்க அவருடைய எலும்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆயுதத்தை செய்யுங்க கதை செய்யுங்க அந்த கதையை வச்சுக்கிட்டு நீங்கள் போரிடுங்க இந்த பசங்க எல்லாம் தோல் முடிஞ்சு போயிட்டாங்க அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தவ தப்ப பலம் இருக்கிறது அவருடைய எலும்பை போய் நீங்க கேளுங்க அவர் கொடுப்பார் என்னங்க அவர் எலும்பை கேட்க சொல்றீங்க இறந்தா தானே எலும்பு கொடுக்க முடியும் ஆமா அவர் கேட்டீங்கன்னா கொடுப்பார் அப்படின்ட்டு சொல்றாரு இவங்களும் போய் கேட்கிறாங்க ததீசி முடிவிட்ட நாங்கள் இந்த யுத்தத்துக்காக ஆயுதம் தேவை இந்திரன்ட்ட போனோம் அவர் வந்து உங்களுடைய எலும்பை வச்சுக்கிட்டு இந்த ஆயுதத்தை செய்ய சொல்றாரு நாங்கள் செஞ்ச ஜெயிக்க முடியுங்கிறாரு இப்போ ததீச்சி முனிவர் என்ன செய்கிறாருன்னா அவர் அப்போவே தவம் பண்ணி உயிரை விடுகிறார் உயிரை விட்டு அந்த எலும்பு கொடுக்குறார் அந்த எலும்பு எடுத்து இவங்க ஆயுதம் செய்கிறார் ஆயுதம் செஞ்சு ஜெயிக்கிறாங்க இது போன்ற பல சம்பவங்கள் இந்த கதைக்கு பின்னால் உள்ளார்த்தம் வேறு ஏதாவது இருக்கலாம் இப்போ நம்ம அதை வச்சு சர்ச்சை பண்ண விரும்பல அதை பற்றி என்னாலையும் விளக்க முடியும்னாலும் இப்போ கதை சொல்லவே நேரம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ அதுக்குள்ள விளக்க சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும் சும்மா ஒரு குழந்தைத்தனமான கதைன்னு வச்சுக்கிட்டே நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் தப்பு கிடையாது இந்த ஆராய்ச்சிக்கு அந்த கதையை அப்படியே வச்சுக்கலாம் தப்பு கிடையாது இப்போ அப்படி பார்த்தா அந்த ததிச்சு அந்த இடத்துல தன்னை அழிச்சுக்கிட்டு எலும்பு கொடுத்துருக்கிறாரு சாஸ்திரம் சொல்லுது உன்னை அழித்து கொண்டு நீ செய்ய வேண்டாம் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு செய்ய வேண்டாம்னு சொல்லுது அப்படின்னா இதில் தான் வந்து நம்ம பல விதமான தவங்கள்னு சொல்லி விளக்கம் பார்த்துருக்கோம் நேற்று கூட வாக் தபஸ் அப்படின்லாம் பார்த்தோம் இந்த தபஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கணும் தபஸில் ரெண்டு தபஸ்னாலே தன்னை வருத்தி கொண்டாவது சரியான மார்க்கத்தில் செல்வது அதுதான் தபஸினுடைய விளக்கம் சரியான மார்க்கத்தில் செல் சௌகரியமாக செல் சௌகரியமாக செல்ல முடியவில்லை சிரமம் எடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் பரவாயில்லை சிறிய சிரமத்தையாவது எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொண்டு நீ அதை நோக்கி செல் அந்த நன்மையை அடைந்த பிறகு பலனை அடைந்த பிறகு இந்த சிரமம்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிடும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு பெரிய சந்தோஷத்தில் இருப்ப அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த சிரமங்களை எடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் சாத்தியத்திற்கு இந்த சிரமம் சம்பந்தம் இருக்குன்னா எடுக்கலாம் சாத்தியத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்படின்னா என்ன சாத்தியத்தை அடைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவாத விஷயங்களெல்லாம் நீ எடுக்க தேவை தவம்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் ஒரே விஷயத்துல போட்டி வரும் நாலஞ்சு சாதனம் ஒரே சாத்திய சாத்திய மோட்சம் மோட்சத்திற்காக சாதனங்களை எடுக்கிறேன் ஆனா அந்த சாதனங்களும் ஒன்று வந்து பத்து பாயிண்ட் சுலபமா இருக்கு இன்னும் பத்து பாயிண்ட் கஷ்டம் கொடுக்குது இன்னொன்று இருபது பாயிண்ட் கஷ்டம் கொடுக்குது இன்னொன்று முப்பது பாயிண்ட் கஷ்டம் கொடுக்குது இன்னொன்று நாற்பது பாயிண்ட் கஷ்டம் கொடுக்குது ஆனால் இந்த நாளுமே வந்து எனக்கு உதவி பண்ணும் சாத்தியத்தாரே நான் இப்போ எதை சார் எடுக்கிறதுனா தயவு செய்து பத்து பாயிண்ட் சிரமத்தை கொடுக்கறது இருக்குல்ல அதை எடுத்துக்கோ எது இருக்கிறதுல குறைவான சிரமத்தை கொடுக்கிறதோ அதை எடுத்துக்கோ அப்படிதான் சாதனங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிதான் அதுக்கு பேர் தான் தவறு எனக்கு பத்து பாயிண்ட் இருக்கிறது கிடைக்கலையே இருபது பாயிண்ட் உள்ளதான் கிடைச்சிருக்கு பரவாயில்ல அது வரைக்கும் நீ இருபது பாயிண்ட்டை கடைபிடி பத்து பாயிண்ட் உள்ளது எப்போ கிடைக்குதோ அப்போ மாறிக்கோ இப்படிதான் விதிகள்லாம் ஒருவேளை நாளைக்கு அஞ்சு பாயிண்ட் சிரமத்தை கொடுக்கக்கூடிய சாதனம் கிடைச்சதுன்னா அதுக்கு மாறிக்கிறோம் தவறு கிடையாது அப்ப என்னன்னா இந்த சாத்தியத்தை அடைய செல்ல சாதனங்களை பிடிக்கும் பொழுது சிரமப்பட்டால்தான் அதை கடைபிடிக்க முடியும்னா பரவாயில்லை அந்த சிரமங்களை எடுத்துக்கொள் அந்த சிரமங்களை குறைக்க பார் பிடிவாதமாக இருக்காதே குறைக்க பார் அப்படி சிரமங்களை தங்கியாவது சாதனத்தை சாத்தியங்களை சாத்தியத்தை நோக்கி செல் சாதனங்களை கடைபிடி இதுதான் ரெக்கமெண்டேஷன் இப்போ அந்த கணக்கு அடிப்படையில் தான் இந்த முடியை பிக்கிறதெல்லாம் ஒரு விதமான மன பொறுமையை வளர்கிறது ஆனால் நீ அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் ஸோ கொஞ்சம் சுலபமாக அதை ஒரு பிளேடாலேயோ கத்தியோடையோ நீக்க முடியும்னா நீக்கிக்கிட்டு போ அதுலேயும் கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லாமே அந்த முடியை எடுக்கிறவன்ட்டு பத்து நிமிஷம் உட்காந்துருக்கிறதும் கஷ்டம் கிடையாது இப்போ பத்து நிமிஷம் உட்காந்துருக்க வேண்டியது அவனும் டரு டரு டரு டருன்னு நீக்க வேண்டியிருக்கு ஸோ அது சின்ன சிரமம் நீ எடுத்துகிட்டு போ இது ஏன் தேவையில்லாமல் போட்டு உன்னை நீயே டார்ச்சர் பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை இதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து மனப்பொறுமை தாங்கும் சக்தி அதிகமாகுது பரவாயில்ல ஒன்று போட்டு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்க வேண்டாங்கிறது தான் சாஸ்திரத்துடைய ரெக்கமெண்டேஷன் ஓகே அப்போது தவங்கிறது என்னன்னா சுத்தமாக சிரமம் இருக்கக்கூடாது அப்படி அர்த்தம் கிடையாது சிரமம் இருக்கும் எதில் தான் சிரமம் இருக்காது ஏசி ஏசி அனுபவிக்கிறதுலேயும் சிரமம் இருக்கு ஏன்னா மாதம் ஆச்சுன்னா பில் கட்டணும் அப்புறம் ஏசினால நிச்சயமாக ஒரு துளியாக வந்து சில கெடுதல் கெடுதல்கள் உடல் நலத்திற்கு சில சௌகரியங்கள் இருக்குது பல சௌகரியங்கள் இருக்குது நிச்சயமாக சில கேடுகள் இருக்குது கேடுன்னு இல்லாமலே கிடையாது அதுபோல் சரி சார் தவங்களை கடைபிடிக்கும் பொழுது சிரமமே இல்லாமல்லாம் இருக்கும்னு நினைக்கிறோம்னா சிரமம் இருக்கும் அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு பாரு ஓரளவுக்கு சௌகரியமாகவே போ அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ ஒரு ஒரு தவத்தை கடைபிடிக்க கம்ஃபர்டபுளாக நான் சௌகரியமாக இருக்கணும்னா அந்த தவத்தையே கடைபிடிக்க முடியாது அந்த தவத்தை கடைபிடிக்கணும்னா நான் சிரமப்படலாம் எவ்வளோ சிரமப்படலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைத்துக்கோ குறைச்சிக்கிட்டு அதை கடைபிடி கடைபிடிக்கிறத விட்டுறாரு கடைபிடி ஆனால் குறைவாக வச்சுக்கிட்டு நீ கடைபிடிச்சிக்கோ சௌகரியமாக இரு உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு நீ வந்து இதை கடைபிடிச்சேன் நான் அதனால் அழிஞ்சு போனேன்னு சொல்ல வேண்டாம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஒத்துக்கிறேன் அப்படின்னா ததிச்சியோ ததீச்சி முனிவரோ அல்ல அவரை மாதிரி பல பேரோ தன்னை தவத்திற்காக கஷ்டப்படுத்திட்டாங்க ஏன் கஷ்டப்படுத்திட்டாங்க அந்த இடத்துல தத்தீச்சி முனிவர் முனிவரை பார்க்கறதுக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க இவங்கெல்லாம் போய் பார்க்கும்பொழுது அவர் எலும்பு கூடாக தவத்தில் இருக்கிறார்னு வர்ணனை வருது தவத்தில் இருக்கிறாருன்னா உடனே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்படி உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை அவர் குடும்ப வாழ்க்கையை தவமாக நடத்துகிறார் பஞ்சமாக எண்ணங்களை எடுத்து செய்கிறார் இந்த ஞானத்துடன் வாழ்கிறார் அப்படி வாழும்பொழுது பல சிரமங்கள் வருகிறது தாங்கி கொண்டு ஆனாலும் சந்தோஷமாக வாழ்கிறார் அதாவது சிரமம் வரும் பத்து சதவீதம் சந்தோஷம் வருது தொண்ணூறு சதவீதம் இந்த தவங்கிறது எப்பயுமே இந்த மோட்ச மார்க்கம்ங்கிறது முழுக்க முழுக்க சிரமத்தை கொடுக்காது அந்த சிரமத்தை பத்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டா தொண்ணூறு பாயிண்ட் நன்மை வரும் இருபது பாயிண்ட் எடுத்துக்கிட்டா நூத்தி எண்பது பாயிண்ட் நன்மை வரும் அவர் அப்படி சிரமங்களை தாங்கி கொண்டு வாழறதுனால என்னன்னா இழைத்து போய் எலும்பு கூடாது இருந்தாருன்னு அந்த வரியில வருது இழைச்சி போயினா என்ன இந்த காரியங்களை செஞ்சு செஞ்சு சம்பாதிச்சு சம்பாதிச்சு பஞ்சமாக எங்கெங்களை செலவு பண்ணி பண்ணி இழைச்சி போனார் அவ்வளோதான் உடனே சாப்பிடாம இருந்து எலும்பு கூட ஆகிட்டாரு நம்ம நினைச்சு கூடாது இதெல்லாம் நம்ம வேறு இடங்களில் விளக்க சொல்லியிருக்கோம் ஞாபகப்படுத்துறோம் நான் அப்படி தவம் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டதும் அவர் என்ன பண்றாருன்னா அவரு தவம் செய்து தன்னுடைய உயிரையே பிரித்தார் தன்னுடைய உடலை தானமாக கொடுத்தார் அப்படின்னா அவர் வந்து பஞ்சமுக இயக்கங்களை நடத்தும் பொழுது யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவர் யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவர் அதில் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாரு அதில் சௌகரியம் ஆகிட்டாரு அதில் சந்தோஷமாக பழகி கொண்டார் இப்போ இவங்க போய் கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இந்திரனே சொல்லிட்டாருன்னா எனக்கு மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உடலை விடுகிறார் அப்படின்னா அவர் விட்டது தப்பு தானே அப்படின்னா இதில் இன்னும் தப்பு கிடையாது என்ன இந்த சஜஷன் சொன்னது யாருன்னு இந்திரன் இந்திரன் இதை சொல்லியிருக்கிறாருன்னா இதை செஞ்சா வரப்போற பலன் மிகப்பெரிய பலன் அர்த்தம் ஞாபகம் ஏன்னா இந்திரன் தான் ஒருவருடைய அகங்காரம் நமக்குள்ள அகங்காரம் நான் ஒரு இண்டிவிஜுவல் என்ற ரெக்கக்னைசேஷனுக்கு காரணமாக இருப்பது இந்திரன் அந்த இந்திரனே சொல்லிட்டாருன்னா அது பார்க்கறதுக்கு அழிவு மாதிரி தெரிஞ்சாலும் அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது மோட்ச சாதனம் அது அந்த பலன் கிடைக்காத பலன் அதுக்கு இந்த ஒரு சாதனம்னா இதை செய்யலாம் அதனால இந்திரங்கிற ஒரு சாதாரண பொசிஷன் கிடையாது இந்திரன் மிகப்பெரிய பவர்ஃபுல் தேவதா அப்போ இந்திரனுடைய உத்தரவு இந்திரனுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியதுங்கிறத அவர் புரிஞ்சவர் அதனால் அவர் விட்டார் ஆனாலும் விடுவதற்குள்ள டெக்னிக் அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட பெயின் இல்லாமல் விட்டார் அதனால் இதை வந்து வேதத்தால் வேத சம்பிரதாயத்தால் அங்கீகரிக்க முடிகிறது அப்படி ஒரு விளக்கம் இன்னொன்று பார்க்குறோம் இன்னும் கூட பல இடங்களில் இன்னொரு சந்தேகம் வரும் பல பேர் ஞானிகள் தவமாக வாழ்ந்து நிறைய பெயினை தாங்கிக்கிட்டாங்கன்னு நம்ம வந்து குழந்தைகளை ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுறது இப்படி பேசுறது தப்பு கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு சிக்கலான டாபிக் இந்த டாபிக் பேச தேவையில்லை ஆனாலும் பேசுறதுக்கு வேறு இடம் இல்லைங்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறதுனால இதை ஓப்பன் பண்ணுறேன் என்னென்னா அதாவது குழந்தைகளுக்கு உள்ள போதனைங்கிறது வேறு நேற்று இந்த டாபிக் பார்த்தோம் பக்குவம் வர வர டாப்பிக்கை ஓப்பன் பண்ணலாம் வேறு குழந்தைகள்கிட்ட சில பாஷையில் அவங்க பேசி ஆகணும் தியாகம் செய்ய ஊக்கம் கொடுக்க வேண்டும் பதிமூன்று வயசு வரை தியாகத்தில் ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரியவர்கள் ஞானத்துடன் வாழ்ந்தார்கள் அந்த ஞானத்துடன் வாழும் பொழுது மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் சுலபமாக விளையாட்டாகத்தான் செய்துள்ளார்கள் கஷ்டப்பட்டு செய்யலாம் இதுதான் ட்ரிக்கான பாயிண்ட் புரிஞ்சுங்க அவர்கள் தியாகம் செய்து உள்ளார்கள் உதாரணம் பகீரதன் கதையோ இல்லை பீஷ்மருடைய கதையோ அல்லது இது போன்ற பல கதைகள் பார்க்கலாம் அவங்களாம் தியாகம் செய்துள்ளார்கள் நம்மளால காட்ட முடியறது ஆனால் இது குழந்தைகளிட்ட நம்ம அது தியாகம்னு தான் சொல்லுவோம் சொல்லணும் ஏன்னா அவர்களுக்கு தியாகத்தில் விருப்பத்தை கொண்டு வரணும் ஏன்னா அவர்கள் தியாகம் செய்ய வேண்டிய வயது கிடையாது இப்போ பதிமூணு வயசுங்கிறது கற்கும் பருவம் அவங்கள நாம கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிறோம் பெற்றோர்களும் குருநாத்தரும் அவங்களுக்கு தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இப்போ இல்லை அதனால தியாகத்தில் பெருமையை ஏற்படுத்தலாம் தவறு கிடையாது இப்போ அவன் பிறகு வளர்ந்த பிறகு இந்த ஞானமும் வந்திருக்கு தியாகம் செய்யறதுக்கு மனசு வேணும் மனசு இல்லைன்னா தியாகம் செய்யறதுக்கு மனசு வராது அந்த தியாகங்கிறது தபஸ் அன்னைக்கு அந்த தபஸ் செய்யறதுக்கு மனசு வராது அந்த சின்ன சிரமத்தை தாங்கிறதுக்கு மனசு வராது சின்ன வயசுலயே அதை போட்டு வச்சிருந்தா அதுக்குள்ள அறிவு பலம் மனோபலம் இருக்கும் அவனுக்கும் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இப்படிலாம் பெரியவங்க தியாகம் பண்ணாங்க நம்ம தாத்தா தியாகம் பண்ணியிருக்காரு அப்பா தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லி வளர்த்தா அவனுக்கு தியாகத்தில் ஆசை வரும் நானும் அப்படி வாழணும்னு ஆசை வரும் அந்த ஆசையை சின்ன வயசுல நல்லா ஸ்ட்ராங்காக பதிய வச்சிடணும் அப்போ இந்த ஞான பலத்தில் சுலபமாக வாழ்ந்தார்கள்னா காட்டக்கூடாது அப்போ சோம்பேறிகள் ஆகிடுவாங்க நானும் சுலபமாக வாழணுங்கிறதுல தான் அவங்களுக்கு நாட்டம் போகுமே தவிர சின்ன சிரமத்தை தாங்கணும் தாங்கலாம் அது பெருமைங்கிற ஞாபகம் வராமல் போயிடும் அதுக்காக சின்ன வயசுல சொல்ல வேண்டிய முறை இப்படி தான் சரிங்களா ஆனா வளர்ந்த பிறகு என்ன உபதேசம்னா அப்படி தியாகம் செய்ய அது உனக்கு தவம் ஆனாலும் உன்னை அழித்துக் கொள்ளாதே அப்படின்னு உபதேசம் ஆனா இப்ப ஒண்ணு பாயிண்ட் அவுட் பண்றான் ஆனா எங்க குருஜி எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவரெல்லாம் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணாரு உதாரணமா பீஷ்மர் வாழ்க்கையை அப்பாவுக்காக தியாகம் பண்ணியிருக்கார் இப்படி பல விதமான தியாகங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன் அதான் நியாயம் அது நியாயம் அப்பா அந்த தியாகம் இதெல்லாம் அவங்க அவங்கள கஷ்டப்படுத்திக்கிறது அப்புறம் கஷ்டப்படுத்திக்கிட்டாரு பார்க்குறேன் ஒரு தியாகத்தில் ஒரு தவத்தில் அவர்களை இறக்கி கொண்டார்னா அந்த தவம் கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்கு அல்லது அந்த தவத்தை கஷ்டப்படாமல் செய்யறதுக்கு தேவையான ஞான பலத்தை அவர்களுக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே உபதேசம் கொடுத்துருக்கு அதனால தான் கஷ்டம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா ஒரு சுப்பிரமணி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டினார் நொறுங்கி போய் கிடக்கிறார் அந்த ஆக்சிடென்ட்டை காப்பாற்றணும்னா இப்போ அந்த ஆக்சிடென்ட் நடந்த டேமேஜ்லேருந்து அவரை காப்பாற்றணும்னா அஞ்சு லட்சம் செலவு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு வருஷம் அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு அவர் பாத்ரூம் டாய்லெட்லாம் அள்ளி கொட்டி அவருக்கு எல்லா துணி மாத்திர சேவையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும் இப்போ யார் பண்ணுவாங்க ஆக்சிடென்ட் ஆன சுப்பிரமணிக்கு எவ்வளோ பெரிய சேவை பண்ணணும் யார் பண்ணுவாங்க யாரும் முன் வர்றதில்ல யாரும் முன் வர்றது ஆனால் ஒரு நபர் பண்ணார் மிஸ்டர் மண்டோதரன் பண்ணார் பண்றாரு கையில் இருக்கிறது ஒரு லட்சம் நாலு லட்சம் கடன் வாங்குறாரு கடன் வாங்கி பண்றாரு ஓவர் டியூட்டி வேலைக்கு போறாரு இதுக்கிடையில இந்த சுப்பிரமணிக்கு வைத்தியம் பார்க்குறாரு நான் அந்த மண்டபத்தில் போய் கேட்டேன் என்ன சார் நீங்கள் ரொம்ப கிரேட் நீங்கள் இவ்வளோ பெரிய பெயின் தாங்கிக்கிறீங்க இந்த பையனுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு அப்புறம் என்னென்னா வேலைக்கு ஓவர் கடன் வாங்கினதுக்கு அடைக்கிறதுக்கு வேலைக்கும் போயிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய பெயினை தாங்குறீங்க என்னால உண்மையிலே நம்ப முடியல உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு என் பையன் அப்புறம் பண்ணாமல் என்ன என் பிள்ளைக்கு நான் பண்ணாம யார் பண்ணுவோம் அப்படின்னா மிஸ்டர் மண்டோதரன் யாரு அப்பா அப்போ இதே மண்டோதரன் வேற யாருக்கோ ஆயிருந்தா இது செய்ய மாட்டார் கரெக்ட் இவருக்கு செய்யறாரு யாருக்கு சுப்பிரமணிக்கு செய்யறாரு என்ன அப்பா செஞ்சு சுப்பிரமணிய காப்பாத்திட்டார் இப்போ இந்த மண்டோதரனுக்கு இந்த பலத்தை கொடுத்தது யார் சார் நீங்க சொல்லுங்க யாருன்னா அந்த ஞானம் அறிவு தெளிவு என் பையனுக்கு நான் செய்யாம யாரும் செய்யறது அப்படிங்கிற அறிவு தெளிவு அந்த ஞான பலம் தான் இவருக்கு இந்த பலத்தை கொடுக்கிறது சார் தப்பு உங்க ஆர்குமெண்ட் நான் தப்பு சொல்றேன் ஏன் என்ன தப்பு அது ஞான பலம் கிடையாது அதுக்கு பேர் உறவு பலம் ஞாபகம் வச்சுக்கணும் உறவுங்கிறது இயற்கையா இருக்கிற பழம் சார் ஞான பழம் கிடையாது ஏய் அப்பா வந்து பையனுக்கு செய்யணுங்கிற ஞானத்தை போட்டு வச்சிருக்காங்க பெரியவங்க பையனுக்கு என்ன ஆனாலும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஒன்றுன்னு சொல்லி இந்த பண்பாடு வந்து அவங்க போதிச்சிருக்கு நம்ம பெத்த குழந்தைய நம்ம காப்பாற்றணுங்கிற உணர்வெல்லாம் போட்டிருக்கு அந்த போட்டு வச்சிருக்கிற உணர்வு அந்த ஞானத்தை இந்த பண்பாடு ஏற்படுத்தி இருக்கிறதுனால தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக பெயினை தாங்குறாங்க இல்லைன்னா கிடையாது ஏன்னா இந்த ஞானம் இல்லாத மற்ற கான்டினென்ட்ஸ் மற்ற கண்டங்கள் நாடுகள் நீ போய்ப்பாரு எங்கெல்லாம் இவ்வளோ பெரிய பையன்லாம் யாரும் தாங்கிறது இல்லை பையன் பிறகும்போது ஊனமாக பிறந்தா அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம பார்க்குறோம் இப்படிலாம் யாரும் தாங்கிறது இல்லைப்பா இங்கே தாங்குறாங்கன்னா காரணம் என்ன பல சிரமங்களை இந்த ஞானம் அவர்களுக்குள் இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது அதுதான் இது தாங்குவதற்கு தேவையான சக்தியை தெரிகிறது இப்போ அவங்க அப்பா என்ன சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே என்ன சார் கஷ்டம் என் பையனுக்கு செய்யாமல் என் பையனுக்கு செய்யறதுல என்ன கஷ்டம் எனக்கு இருக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டம் நீங்க நீங்கள் முதல்ல வாய மூடிட்டு போங்க அப்படிங்கிறார் கரெக்ட் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் ஞான பலம் கிடையாது இதெல்லாம் உறவு பலம் உறவு பலமா சரி சரி பொறுமை பொறுமையாக இருப்பா பொறுமையாக ரெண்டு வருஷம் கழிச்சு சுப்பிரமணியம் நல்லா ஆயிட்டாரு நடமாட ஆரம்பிச்சிட்டாரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன தெரியுங்களாச்சு இப்போ ஒரு உண்மை தெரிய ஆரம்பிச்சு வேற ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டார் கேஸ் போட்டது என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த குழந்தை பிறந்தப்போ என் குழந்தையும் அவங்க குழந்தையும் மாறி போச்சு யாரையும் பற்றி சுப்பிரமணியம் பற்றி மண்டோதரன் மேலே கேஸ் போட்டாங்க இப்ப நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் பட்டார் என்னன்னா அந்த உடம்புல அந்த மச்சம்லாம் இருந்து எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அந்த மச்சம் இது என் பையன் மேலே இல்லையேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் என் பையன் மேலே இல்லைன்னா அது இது அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் எங்கெல்லாம் மச்சம் வருதோ அந்த மச்சம்லாம் கரெக்டாக இந்த சுப்பிரமணியம் மேலே இருக்கிறத பார்த்தேன் அது கரெக்டாக பக்கத்து பெட்டு எப்படியோ தெரியல குழந்தை மாறி போச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த விபத்து நடந்திருக்கு அந்த குழந்தை தான் என் குழந்தை அப்படின்னு கேஸ் பட்டாங்க அந்த கோர்ட் அப்புறம் என்னாச்சுன்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு குழந்தைகள்லாம் அனுப்புனாங்க அந்த சரிப்பா அந்த பையங்கள்லாம் குரோம்சோம் டெஸ்ட் பண்ணலாம் டெஸ்ட் பண்ணா குழந்தை மாறுறது உண்மை இப்போ குழந்தை மாறுறது உண்மை அப்போ ஏன் பையன் கடா ஏ உன் பையன் ஏன் வீட்டில் இருக்க வந்து இருந்துருப்பான் இப்போ என்னாச்சு இப்போ குழந்தை மாறிடுச்சு சரி சரி உன் பையன் வச்சுக்க ஆனாலும் சுப்பிரமணியம் மேலே ஒரு பாசம் ஃபோனில் பேசிக்கிறாரு ஃபோனில் பேசிக்கிறாரு இப்போ என்னாச்சுன்னா இப்போ அந்த சுப்பிரமணியம் குடும்பம் மாறியாச்சு குழந்தை மாத்திக்கிட்டாச்சு இப்போ அந்த சுப்பிரமணிக்கு உடம்பு சரியில்லை மலேரியா வந்துட்டது மலேரியாவுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு பணம் இல்லை அந்த அப்பாட்ட பணம் இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா மிஸ்டர் மண்டோதரன்ட்ட ஃபோன் பண்றாரு இங்கே பாருங்க சுப்பிரமணி கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் வேணும் பணம் பணம்லாம் ஒன்றும் இல்லை பையன் ஐம்பதாயிரம் ரூபா ஆமா ஐம்பதாயிரம் ரூபா எங்கே போகிறது ஐம்பதாயிரம் ரூபாய் என்னாச்சு என்னாச்சு இப்போ என்னன்னா இப்போ பணம் கொடுக்கறதுக்கு மனசு வரல ஏன் வரல இப்போ நம்ம எதிரி பிடிச்சிட்டாரு பார்த்தீங்களா பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் சொன்னேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ சுப்பிரமணிக்கு பணம் இருந்தே உங்களுக்கு தெரியுதுல்ல இப்போ அன்னைக்கு அந்த உறவு இல்லை உறவு இல்லாததுனால பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால உறவு பலத்தில் தான் அன்னைக்கு உதவி செஞ்சாரு இன்னைக்கு உறவு பலம் இல்லாததுனால உதவி செய்ய மாட்டேங்கிறாரு என் கருத்தை தான் ஜெயிச்சது அப்பா அது சரி இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது காரணம் சொல்கிறேன் நான் சொல்கிறது என்னென்னா ஞான பலம் தான் இப்போவும் நான் பிடிவாதமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய கேள்வி என்னென்னா அன்னைக்கு உறவு பலம் தான் பணம் கொடுக்க வச்சது செலவு பண்ண வச்சது அஞ்சு லட்சம் செலவு பண்ண வச்சதுன்னு அன்னைக்கு உண்மையிலேயே சுப்பிரமணிக்கும் உறவும் உறவே இல்லையே சுப்பிரமணிக்கும் மண்டோதரனுக்கும் உறவே இல்லைப்பா யார் யாரோ அப்பாவும் பையனுமே கிடையாது தன்னுடைய பையனே இல்லாத ஒருத்தருக்கு இவர் அஞ்சு லட்சம் செலவு பண்ணாரு வருஷம் பூரா அவனுக்கு பராமரிப்பு பண்ணாருன்னா இவருக்கு சக்தி கொடுத்தது எது அதுக்கு என்ன சார் பண்றது பையன் நினைச்சுக்கிட்டு செஞ்சாரு ஆஹ் புரிஞ்சுக்கோ அந்த பையன் நினைச்சுக்கிட்டு செஞ்சாருல்ல அதுதான் பலம் ஞான பலம் அந்த அறிவு அவருடைய தலையில் இருந்தது அந்த ஞான பலம் தான் சக்தியை கொடுத்தது கரெக்ட் இன்னைக்கும் கூட சுப்பிரமணியக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பணம் இல்லைன்னு சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னா ஞான பலம் தான் இந்த ஞானம் இன்னைக்கு இவர் தலையில என்ன ஞானம் இருக்கு இந்த சுப்பிரமணி என் குழந்தை இல்லைங்கிற ஞானம் இருக்கு கரெக்ட் அன்னைக்கு என்ன ஞானம் இருந்தது இவன் என் குழந்தைங்கிற ஞானம் இருந்தது அப்போ ஞான பலம் தான் இதை கொடுத்தது உறவு பலம் கிடையாது இன்னைக்கும் கூட இன்னைக்கு என்னுடைய பையனை பார்த்து இவன் என் பையன் நான் சொல்றேன்னா எந்த ஆதாரத்தில் தெரியுதுங்களா உறவு பலத்துல கிடையாது இவன் தான் என் பையன்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அம்மாவும் சொல்ல முடியாது அப்பாவும் சொல்ல முடியாது இந்த குழந்தை என்ன ஹாஸ்பிட்டல்ல மாறிச்சா இல்லையாங்கிறது கூட அம்மாவுக்கு தெரியாது எல்லாம் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் ஞானப்படம் கரெக்ட் அது உண்மையாகவும் இருக்கலாம் உண்மை இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கிறது உறவு பலம் கிடையாது ஞான பலம் தான் இன்னைக்கும் சரி அந்த காலத்துலேயும் சரி பிராக்டிஸ்ல இருக்கிறது ஞான பலம் தான் அந்த ஞான பலம் தான் சக்தியை குறிக்கிறது அந்த ஞான பலம் உன்னை அப்படி பார்க்க வைக்கிறது அந்த ஞான பலம் அப்படி சக்தியை குறிக்கிறது அப்போ ததீச்சி அல்லது பீஷ்மர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார்னா அந்த சவாலை ஏற்பதற்கு தேவையான ஞான பலம் அவர்களுக்குள் இன்ஸ்டால் ஆகியிருந்தது நிலை நிறுத்தப்பட்டு இருந்தது நிறுவப்பட்டு இருந்தது அதனால் அவர்கள் தாங்குகிறார்கள் இப்ப உதாரணமா எவ்வளவு சிரமத்தை தாங்கலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு அறுபது பாயிண்ட் சிரமத்தை தாங்க முடியும் அது மற்றவங்க பார்வையில சிரமம் இவரை பொறுத்தல சிரமம் கிடையாது அறுபது பாயிண்ட் தாங்க முடியும்னா சாஸ்திரம் சொல்லுது இந்த தவங்களை பயிற்சி பண்ண நீ தொண்ணூறு பாயிண்ட் சிரமத்தை தாங்காத அறுபத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் போதும் அதிகமான ஒரு எழுபது அறுபத்தி ஒரு போதுமா சார் போதும் ஒரு பாயிண்ட் நீ சிரமம் எடுத்துக்கிட்டு இந்த தவத்தை கிடையாது அவ்வளோதான் ஒரு ஸ்டெப் முன்னேறு ஒரு ஸ்டெப் முன்னேறு ஒரு ஸ்டெப் முன்னேறு அப்போ சாஸ்திரம் என்ன சொல்ல செய்யுதுன்னா இந்த அறுபத்தி ஒரு பாயிண்ட் நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஞானத்தை உனக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுது அதை வச்சுட்டு நீ அறுபத்தி ரெண்டுக்கு போற அப்புறம் என்ன பண்ணுது அறுபத்தி மூணுக்கு தேவையான ஞானத்தை இன்ஸ்டால் பண்ணுது அப்புறம் நீ அறுபத்தி மூணுக்கு போற அப்படி மெல்ல மெல்ல மெல்ல உன்னை வழி நடத்தி அடைச்சிட்டு அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த இந்திரன் இன்னைக்கு தபஸ் இந்த இவர்கிட்ட போய் கேளுங்க யாரு என்ன பேர் சொன்னோம் தத்திஜிகிட்ட போய் கேளுங்க அவர் கொடுப்பாருன்னு சொன்னா என்ன ஞான ஞானத்தில் அவர் சொல்றாருன்னா அவர் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு தேவையான தகுதி இன்னைக்கு அடைஞ்சிட்டாரு அவரால் கொடுக்க முடியும் சுலபமாக அதனாலதான் தான் அவர்கிட்ட போய் அவர் கேட்க சொல்லி சொல்றாரு அப்படி எல்லா தவங்களும் இப்படிதான் போதிக்கப்பட்டு உள்ளன இப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் மிகப்பெரிய சிக்கலான டாபிக் டாப்பிக்கை முடிச்சாச்சு அப்போ தவங்களை பயிற்சி செய்பவர்கள் இப்படிதான் எது முடியுமோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மட்டும் முன்னாடி அனாவசியமாக தன்னை தொல்லை செய்து கொள்ளக்கூடாது அப்படி எதுக்காக ஆரம்பித்தோம் கர்ம அக்கிலம் அப்பா இன்னும் நேற்று ஸ்லோகத்தில் தான் இருக்கணும் அது முடிச்சது முடிச்சாச்சு அது அடுத்ததுக்கு வரதுக்கு முன்னாடி தான் நான் அந்த ஏதோ ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்காக பாப புண்ணியம் வந்து முன்பிறவி பாவ புண்ணியம் இந்த இந்த கலையாளத்தில் இந்த வருஷம் இந்த தான் தப்பு செஞ்சு உடனே கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப அதை பார்க்க போய் துணை கேள்விகளுக்கெல்லாம் பதில் பார்த்தாச்சு உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான இடம் இதெல்லாம் இல்லை இது மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு லாக் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் அதுவும் இங்கே உள்ள தபஸ்விகளுக்கே தெரியாத இடம் பல பேர் தவம்னா என்னன்னு தெரியாம ஒரு பிடிவாதத்தோடு அளவுக்கு அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மகாவீரர்லாம் அந்த கேஸ் இதெல்லாம் தேவையில்லை அதாவது நீங்க அன்பு உள்ளவர் கருணை உள்ளவருங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக நான் நமஸ்காரம் பண்றேன் அந்த பார்ட்டை நான் வந்து குறை சொல்ல முடியாது அந்த விஷயத்துல பெரிய எக்ஸ்ட்ரீம் உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் அந்த விதத்துல தான் ஜீசஸ் கிரைஸ்டும் இங்க வந்து இதை கத்துக்கிட்டு இங்க வந்து தான் கத்துக்கிட்டாரு இமயமலையில வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு பாட்டுக்கு போய் பைத்தியம் மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீம் அப்படி போகிறது முயற்சி பண்ணார் ஸோ இதெல்லாம் வெளிநாட்டில் பயிற்சி பண்ண பண்ணக்கூடாது இங்கே பயிற்சி பண்ணலாம் இங்கே மகாவீரர் வந்து இந்த ஞானத்தோட உயிரோடு இருந்தார்னா காரணம் இந்த வேத பண்பாடு பலம் இதெல்லாம் போய் அந்த கிருங்கள்கிட்ட பேசுனா என்னென்னு தெரியாமல் பிடிச்சி சிலுவை வச்சு அடிச்சு கொண்டு போனாங்க முட்டாள்கள்கிட்டலாம் போய் பேசுகிறார் அவர் போய் பேசுகிறார் இன்றைக்கி அந்த பசங்க கொண்டு போட்டுட்டு தான் நமக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போட்டுவிட்டு இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி என்னத்தையா எனக்கு அன்பை பற்றி பேசுறியா அன்பு அவர் வந்து கற்றுக்கிட்டு போனதே இங்கே உனக்கு அப்பம் பாட்டேன் நான் நீ வந்து என்கிட்ட பேசாத அன்னைக்கு உயிரோடு அவர் போட்டு கொண்டு போட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க அன்பு கோவில் இருக்கு ஸோ அப்படி முப்பதாவது முப்பதாவது ஸ்லோகம் ஆனால் மணி ஆயிடுச்சு அதனால் பகுப்பு வெற்றிகரமாக இன்னைக்கு முடிச்சிடலாம் இன்னைக்கு முடிச்சிடலாம் ஓ பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனறிவுடன் தரட்டும் பயிரறிவுடன் தரட்டும் சொந்த குரு பரம்பரையும் ஆசைகள் துணை வரட்டும் ஆசைகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு இறையே லீலை நூறு என்னறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாடும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஆனால் அந்த ஜெயின்ஸ் எல்லாம் தங்களை தங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறாங்கன்னா கூட அந்தளவுக்கு புண்ணியம் இருக்கு ஒரு நிமிஷம் அந்தளவுக்கு புண்ணியம் இருக்கு அந்த புண்ணியம் எந்த உயிரையும் தொல்லை பண்ணாம வாழறாங்க இல்லை அதோட புண்ணியம் என்னன்னா இன்னொரு பிறவிகளில் மிகச்சிறந்த பிறவிகளை அடைவார்கள் இவங்களை வந்து எல்லா உயிரும் பாராட்டுற அளவுக்கு அவங்க வாழ்க்கை நடத்தும் அதனால தான் ஒரு ஆள் ரொம்ப பிரபலமாகிறது நாடே அவங்கள வந்து பாராட்டுறது இப்போ உதாரணமா யாரோ ஒரு பொலிட்டீஷியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து சில நேரம் நல்ல பொலிட்டீஷியன் இருக்கிறாரு தவறு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆனா அவங்கள வந்து ஊர் மதிக்குது நாடு மதிக்குது காரணம் என்னங்கிறீங்க இந்த மாதிரியான பிரிவில் செஞ்ச மற்ற உயிர்கள் மேலே அவ்வளோ கேராக இருந்திருக்கிறாங்க எந்த உயிரும் பாதிக்கக்கூடாது அந்த உயிர்கள் மேலே வந்து கருணையோடு இருந்திருக்கிறாங்க அந்த புண்ணியம் இன்னைக்கு அந்த உயிர்கள்லாம் அவங்கள பாராட்டு தப்பே செஞ்சாலும் அவங்கள தூக்கி எறிய முடியாது அதெல்லாம் புண்ணியம் தான் நிச்சயமா அந்த புண்ணியம் காப்பாத்துது அதனால இன்னைக்கு இவர்களும் இப்படி இருக்கிறாங்கன்னா இதனுடைய இந்த கர்மத்துக்குள்ள பலனே அடுத்த பிரிவில் கட்டாயமானது அப்படி சிறந்த பிறவி எல்லா உயிரும் அவங்கள பாராட்டும் அன்போடு இருக்கும் மிகப்பெரிய பொசிஷனில் எல்லா உயிரும் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அந்த கம்ஃபர்டபிலிட்டி திரும்ப அவங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அந்த சௌகரியத்தை அனுபவிப்பாங்க புகழே அனுபவிப்பாங்க இதெல்லாம் கர்மப்படம் ஞானப்படம் கிடையாது கர்மப்படம் கிடைக்கும் கிடைச்சுதான் தீரும் போகிறாங்க